நிழல் தாழ்வு ரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாக்கே உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பு எல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளந்தா வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்கிணையும் மரம் மாம் தீவினையினேக்கே வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேட நின்பாய்போல வினை கேட நின்பாய்போல வினயனா அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம்பிரான் நானாக்கி இரும்பில் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அன்போ அலறிடேன் உலறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் நானாறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையேன் நாய நாயினும் ஆதலையும் நோக்கிக் கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேனாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார் தாம் இல்லையே அன்றி மற்ற ஓர் பேயனே இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே ஏசின் தாம் ஈசனே எந்தை பெருமானே என்று என்று பேசி பேசி பூசின் தாம் திருநீரே நிறைய பூசி போட்டியம் பெருமானே என்று பின்றாம் நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவ வெள்ள கழ்வனேனே மணி குன்றே என்றோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே வண்ணந்தான் தேயது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தல் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி அழிய தேனே தென்னந்தான் பிறவாமல் காத்து ஆண்டாய் எவ்வருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நின்றன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிருபாதம் போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கிவா மணி வாட்டைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற வந்து எனையாட்கொண்டு உள்ளே புகுந்த வித்தை மாலமுத பெருங்கடலே மலையே உள்ளே தந்தனை செந்தாமரை காடு அனயமேனி சுடரே இரண்டும் தனிய சேர்க்கே தனியனேன் பெரும்புறவி பௌவத்து யௌவம் தடம் திரையால் எட்டுண்டு பத்து ஒன்று இன்றி தனியினே புவர்வாயர் என்னு காலால் கலக்குண்டு காமவான் துறவில் வாய்ப்பாட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி மஞ்சளத்தில் பூனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்த இல்லாமல் கரை காட்டியாட் கொண்டாய் மூர்க்க நேர்கே கேட்டு அறியாதான் கேடு ஒன்று இல்ல கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டே நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு தவிசு இட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் புறவாமல் காற்று ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே ஏ விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார் தம்மடியன்னாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டார் அமுதம் ஊறி அகம் நகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாதம் ஆகி ஆ ஆயந்தம் ஆயப்பால் நின்ற செச்சை மாமலர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே ஏவர் தேவர் கோவறியாத தேவ தேவன் கடும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் தேவர்கோ அறியாத தேவதேவன் பொழில்கள் பயந்து காத்தழிக்கும் மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூத்தி மூதாதை மாதாளும் பாகம் இருந்தேன் யாவர் போன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாவர்க்கும் குடியல்லோ யாரும் அஞ்சோம் மேவினோமவன் அடியார் அடியாரோடு மேன்மேலும் கூடைந்து ஆடி ஆடுவோமே